ரிபுகீதை முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் இந்த நூல் மகிமை உரைத்தல் சகலவித நூல்களிலும் சாரமாகி சாரங்கள் அனைத்துக்கும் சாரமாகி மிகவும் மகா ரகசியமாய் மேவுதற்கு மெத்தவுமே அரிதான இந்த நூலின் மகிமைதனை முடிவான உறுதியோடு மயக்கமர மதிக்கும் பணம் இங்கு சொல்வாம் தகமை மிகும் இன்னும் உதை தவிண்டிடாமல் தத்பரனாய் எப்போதும் அபியசிப்பாய் அகமென்றோம் சன்மாத்திர மையமில்லை அகமென்றோம் சின்மாத்திர மையமில்லை அகமென்றும் சுகமாத்திர மையமில்லை அகமென்றும் சுத்த பரம் மையமில்லை அகமென்றும் பரிபூன்ற மையமில்லை அகமென்றும் பரத்பரமே ஐயமில்லை அகமென்றும் பரமசிவம் மையமில்லை அகமென்றும் பரபிரம்ம மையமில்லை திகழ்வதுவும் பரபிரம்ம மையமில்லை திகழாதும் பரபிரம்ம மையமில்லை நிகிலமுமே பரபிரம்ம மையமில்லை நீ நானும் பரபிரம்ம மையமில்லை சகலமுமே பரபிரம்ம மையமில்லை சதசத்தும் பரபிரம்ம மையமில்லை அகிலமுமே பரபிரம்மம் மையமில்லை அகமந்த பரபிரம்மம் மையமில்லை சர்வமுமே ஆன்மாவு கவினமான சன்மாத்திர பரபிரம்ம சொருபமேயாம் பிரம்மமதே ஆன்மாவாம் ஆன்மதானே பேதமிலா பரபிரம்ம சொருபமாகும் நிர்மலமாய் நிறைவுற்ற ஆன்மாவுக்கு நிகில பரிபூரணமாம் பிரம்மத்துக்கும் ஒரு சிறிதும் பேதமிலை இரண்டும் ஒன்றே உணர்வுருவாம் சிவனானை உரைத்ததுண்மை நாம உரு யாவையுமே பிரம்மம் என்றும் நாம் அந்த பரபிரம்மோ தாமே என்றும் ക്ഷേമമുറ செப்பிய இவ்வார்த்தம் தன்னில் சிறிதேனும் சங்கையிலே சத்தியம் தான் ஆமமெலாம் கடந்தெங்கோ நிறைந்து நின்ற தத்துவமாம் சிவனானை உண்மை சொன்னோம் ஆமலவென்றணுவும் இதில் சங்கியாமல் அறிந்தவனம் அதி திருடமாய் நிச்சயிப்பாய் சராச்சரமாய் தோற்றியிடும் தோற்றமெல்லாம் சண்மயமாம் பரபிரம்மஸ்வரூபமென்றும் புராதனமாம் அச்சொருபோனான என்றும் பூரணமாம் நிச்சயமிங்கடிஞ்செய்யத்தால் விராமமுரா விகல்பங்கள் அனைத்தும் நீக்கி விகல்பமிலா விமல பரபோதும் பெற்று நிராமயமாம் பரபிரம்ம சொரூபமாகி நிச்சலமாய் நின்னிடை நீ நிலைத்து நீர்ப்பாய் நின்னிடையே நிச்சலமாய் நிலைத்து நீர்க்கும் நிலைமை இதே நிமல பரமோக்ஷமாகும் தன்னிடையே தானாக தனித்திடாமல் தரங்கமென சலிப்பதுவே பந்தமாகும் உன்னியிடில் ஓருருவாம் உன்னை உன்னையன்றி உலைவு தரும் காரணமோரணவும் இல்லை தன்னியனே ஆதலினால் நீ எப்போதும் தன்னிடையே தானாக தனித்து நீர்ப்பாய் தன்னிடையே தானாக தனிப்பதற்கு தனக்கையல் போல் தோற்றியிடும் தோற்றமெல்லாம் அந்நியமாய் ஒரு காலம் இல்லை என்றும் அகிலமுமே ஆன்மாவாமகமே என்றும் பின்னமிலா அகண்டபர நிச்சயத்தை பெறுவதுவே காரணமாதலாலே பன்னியவார பர நிச்சயத்தை பற்றியதால் பகுப்பற்ற பரமியாவாய் நின்னுருவாமான்மாவு கையிலே இல்லை நிகிலமும் நின்னான்மாவே நிச்சயம்தான் பன்னு பல சாஸ்திரமும் ஆலோசித்து பகர்கின்றோம் பரமார்த்த உறுதியீதே அன்ன சிவன் உபய திரு பதங்கள் தொட்டே அறைகின்றோம் ஐயமிலை உறுதியீதே சொன்ன குரு உபய திரு பாதம் தொட்டே சொல்கின்றோம் சுருதி முடி உறுதியீதே நாவினிடை காய்ந்த பரசதனை ஏந்தி நவில்கின்றோம் நவின்றதிலோர் ஐயமில்லை மேவியையோ அகண்ட பர நிச்சயம்தான் மெய்ஞானி யாவருமே பெரும் பேராகும் பாவனனே ஆதலினால் நீ எப்போதும் பகுப்பற்ற அகண்டபர நிச்சயத்தை ஓவலர ஒற்றதனால் பரமையாகி ஓமையிலா ஆனந்தம் பொருந்தி வாழ்வாய் நிச்சலமாம் நிச்சயமே அகண்டானந்த நிலைமை பெற நிகரற்ற ஹேதுவாகும் உச்சமதாம் நிச்சயமே செய்ய செய்ய உலக முதல் துவைதத்தின் தோற்றம் நீங்கும் தொச்சமதாம் துவைதத்தின் தோற்றம் நீங்கில் துகளற்ற ஆனந்தம் சுயமாய் தோன்றும் அச்சமிலா நிச்சயமே செய்திங்கத்தால் அகண்ட பரமானந்தம் அடைந்து வாழ்வாய் சண்மயமாம் பரபிரம்ம சொருபொனியே சலனமிலா பரபிரம்ம சொருபொனியே சின்மயமாம்பர பிரம்ம சொருபொனியே சிதானந்த பரபிரம்ம சொருபொனியே பொன்மயுரா பரபிரம்ம சொருபொனியே பூரணமாம் பரபிரம்ம சொருபொனியே தன்மயமாம் பரபிரம்ம சொருபொனியே தடையற்ற பரபிரம்ம சொருபொனியே நனியுமகாரகசியமாம் இவர்த்தத்தை நமக்கீசன் நவின்றபடி நவிழலூற்றோம் முனிவரனே மொழிந்ததிலோர் ஐயமில்லை மூன்று தரம் சத்தியமாய் மொழிகின்றோம் யாம் அந்நமிலா அகண்டபர நிச்சயத்தை அனவரதம் மாதரவாய் அபியாசித்தே புனிதமதாம் பரபிரம்ம சொருபமாகி பூரணமாம் ஆனந்தம் பொருந்தி வாழ்வாய் தேவதைகள் முனிவரர்கள் யோகி கேட்கும் தெரிய மிக அரிதான நிர்ணயத்தை பாவனமாம் பரமசிவன் யம எமக்குரைத்த பரிசாக நிதாக நின குறித்தோமன்றே ஆவதனால கடபர நிச்சயத்தை அனவரதம் ஆதரவாய் அபியாசித்தே கேவலமாம் பரபிரம்மஸ்வரூபமாகி கிளேசமிலா ஆனந்தம் பொருந்தி வாழ்வாய் சர்வஜகநாயகனாய் நிறைந்த ஈசன் சகலவித ஜீவர்க்கும் ஹிதமியாக நிர்மலமாம் கைலாசகிரியில் முன்னோ நிகரற்ற கருணையினால் உபதேசித்த பரிசதுவாய் பரபிரம்ம ஞானம் தன்னை பயமரவே நிதாகனின உபதேசித்தோம் திரிவிதமாம் உலகத்தும் இந்த ஞானோ தெரிய மிக அரிதனவே தெரிந்து கொள்வாய் தெரிவுறவே முன்னொரு கால் தேவருக்கு தென் திசையில் எதிர்முகமாய் திகழும் ஈசன் ஒரு பதினாயிரவருட மட்டும் இந்த உத்தமமாம் ஞானத்தை உபதேசித்தான் அருள்வடிவாய் எழுந்தருளும் அம்பிகைக்கு அகில ஜெகநாயகனாம் சாட்சாத்தீசன் உரமுறவே ஒருவருட பர்யந்தத்துக்கு உத்தமமாம் ஞானமிதை உபதேசித்தான் விரிவுறவே விநாயகனும் தஞ்சிடற்கு வெகுவருடம் இதனை உபதேசம் செய்தான் பரிவுடனே ஹரியுமிதை விரிஞனுக்கு பலகாலம் பால்கடலில் உபதேசித்தான் ஒருபொழுதின் தந்தைக்கு பிரம்மலோகத்து ஓனமிலா ஞானமிதை உரைத்தேன் ஞானும் இருளறவே முன்பொருகால் நாரதாதி ரிஷிகளுக்கு இதை விரிவாய் இசைத்தேன் நானே இத்திரமாம்பர பிரம்ம ஞானம் தன்னை எளிதாக தெளிவிக்கும் இந்த நூலை மெத்தவுமே குறைவின்றி விரிவுமின்றி மிக எளிதாய் ஈசன் என வண்ணம் உத்தமனே கருணையினால் உன்னை முன்னிட்டு உலகிலுள்ளோர் யாவர்க்கும் ஹிதமியாக சத்தியமாயருள் செய்தேன் இந்நூலுக்கு சரியான நூலெவையும் எங்கும் இல்லை தன்னிய இந்நூலென மற்றெந்த நூலும் தடையற்ற ஞானத்தை விரைவில் தாராது அந்நியமாம் நூல்களெல்லாம் அடிமையாக அகண்டபர ஞானத்தை அளிப்பதாகும் பன்னியையின் நூல் ஒன்றே சீக்கிரத்தில் பகுப்பற்ற பரபிரம்ம ஞானம் நல்கும் இன்னவித ஹேத்துவினால் இந்நூலுக்கிங்கு இணையான நூலவையும் எங்கும் எங்குமில்லை ஓதிய உள்ள கவிதையின் கண் உற்ற ஒரு பாதத்து கிணையொன்றில்லை மீதியுள பாதங்கட்கிணையாக மேவு பொருள் எவையேனும் எங்கும் உண்டோ வீதலுரா அகண்டபர ஞானம் தன்னை விளக்கியிடும் வாக்கு கிங்கிணையேதாகும் ஆதலினால் அதிசயமாம் இந்த நூலை அத்தியந்த ஆதரவோடு அபியாசிப்பாய் பல கோடி யாகத்தை பாங்கை செய்தும் பல கோடி தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்தும் உலைவோடு பெற்ற பலம் இதனினுள்ள ஒரு பாதம் படித்த பல திணையாக நிலைமேவும் இந்நூலின் கவியின் கண்ணே நிர்மலமாய் நிகழ்கின்ற இரண்டு பாதம் சலியாது படித்த பலன் தனக்கீடாக சகல புவி தான பலன் சாற்றலாமோ அரிதான இந்நூலின் கவியின் கண்ணே அதிசயமாயமை ஊற்று மூன்று பாதம் சரியாக படித்து வரும் பலன் தனக்கு சகலவித தானமுமே சமனமாக பரிவாக எதனிலுள்ள கவிதை ஒன்றை படித்த பலன் தனக்கிணையாய் எவையும் இல்லை ஒரு காலமேனும் இதன் அனுபவத்தை உற்றதனால் பெரும்பேறு கோமையுண்டோ இத்திரமாமின் நூல் தாத்பரியம் தன்னை இயல்பாக கேட்டுணர அசத்தனேனும் நித்தமுமே ஸ்ரத்தையுடன் நியமமாக நிர்மலமாம் இந்நூலை படித்த போதும் அஸ்திரமாய் படிப்போனும் மகட ஞானம் அடைவாக அடைந்ததனால் முக்தனாவன் சத்தியமே ஆதலினால் அனைத்தும் தள்ளி சந்ததமும் இந்நூலை அபியசிப்பாய் சகலவித தானமுடு தருமம் தள்ளி சகலவித தீர்த்தமுடு ஸ்தலமும் தள்ளி நிகிலவித ஜபமுடனே தவமும் தள்ளி நிகிலமக மந்திர தந்திரமும் தள்ளி திகழ்வு மிகும் தேவதைகள் அனைத்தும் தள்ளி தேவதையின் பூஜனைகள் அனைத்தும் தள்ளி அகிலவித நூல்களையும் தூரத்தள்ளி அனவரதமின் நூலே அபியசிப்பாய் சகலவித சரியைகளும் தூரத்தள்ளி சகலவித கிரியைகளும் தூரத்தள்ளி நிகிலவித யோகமுமே தூரத்தள்ளி നിഖിലവിധ സംഖ്യ മൂന്തൂരത്തള്ളി വിവിധമാം ഭക്തികളും ദൂരത്തള്ളി വിചിത്രമാം ഭാവനയും ദൂരത്തള്ളി അഖിലവിധ നൂൽകളയും ദൂരത്തള്ളി അനവരതാം ഇന്നൂലേ അഭ്യസിപ്പായ് வெகுவிதமாம் மதங்களையும் தூரத்தள்ளி விதம் விதமாம் மதிகளையும் தூரத்தள்ளி ಸಕಲವಿಧ ರಹಸ್ಯಮೂಂದೂರ ತಳ್ಳಿ ಸಕಲರುಡೆ ಸೇವೆಯುಮೇ ದೂರ ತಳ್ಳಿಲವಿಧ ದೂರ ತಳ್ಳಿ ಮಗ ಭಾಗ್ಯ ದೂರ ತಳ್ಳಿ ಅಖಿಲವಿಧ ಸಂಶಯಮೂಂದೂರ ತಳ್ಳಿ ಅನವರದ ಮಿನ್ನೂಲೇ ಅಭ್ಯಾಸಿ ಸಕಲವಿಧ ಪಾಡಮುಮೇ ದೂರ ತಳ್ಳಿ சகலவித பழக்கமுமே தூர தள்ளி நிகிலவித உலகமுமே தூர தள்ளி நிகரற்ற குருவையுமே தூர தள்ளி இகபரமென்றிருப்பதெல்லாம் தூர தள்ளி இதரமென நினைப்பதெல்லாம் தூர தள்ளி அகிலவித சம்சயமும் தூர தள்ளி அனவரதாம் இந்நூலே அபியசிப்பாய் இந்நூலே பரபிரம்மம் இதனைத்தானே இனிமையுடன் எப்போதும் அபியாசிப்பாய் பன்னூலை படித்ததனால் பெரும் பேரென்ன பானுவின் முன் பல ஒளியால் பலனும் உண்டோ சென்னூலீதொன்றினையே செம்மையாக ஸ்ரத்தையுடன் சந்ததமும் அபியசிக்கில் என் நூலின் பலன்களும் மீதொன்றினாலே எய்தியிடும் இதிலிறையும் ஐயமில்லை இந்நூலால் அத்தியாசம் மனைத்து நீங்கும் இந்நூலால் ஆவரணம் மனைத்து நீங்கும் இந்நூலால் சின்மாத்திர நிஷ்டை கூடும் இந்நூலால் சித்த விசிராந்தி எய்தும் இந்நூலால் அகண்டபர ஞானம் உண்டாம் இந்நூலால் அஜானம் அனைத்தும் நீங்கும் இந்நூலாலனாதிபவ பந்தம் தீரும் இந்நூலால அகண்டபர் மோட்சமெய்தும் இந்நூலால் இத்வைத்தம் அனைத்து நீங்கும் இந்நூலால் அத்வைத்தம் ஒன்றே தோன்றும் இந்நூலால் இதய முடி சிறப்பதாகும் இந்நூலால் ஜீவத்வம் நசிப்பதாகும் இந்நூலால் பவதுக்கம் அனைத்தும் தீரும் இந்நூலால் பரமான சுகமே சாரும் இந்நூலால் பாசமெல்லாம் நசிப்பதாகும் இந்நூலால் பரமபதம் கிடைப்பதாமே மனந்தனிலே இந்நூலின் பொருளை ஓர்ந்து மதித்திடனல் விற்பத்தி மறுவாதேனும் தின தவிராதிதனையொரு காலமேனோ திருடமான நியமமுடன் படிப்பானாகில் அனந்தவித ஜென்மத்தில் அனுசரித்த அகங்களெல்லாம் അജ്ജന്മം நீங்கி கனந்தவிர அகண்ட பர போதம் பெற்று களங்கமிலா பரவடிவே யாவனன்னோன் மறுவிய தன் ஜென்மத்தில் ஒரு கலேனோ மற்றிதனை கேட்போனும் முக்தனாவன் சரிவரவே நிதமிதனை படிப்போனுக்கு சமமாக ஜெகந்தனிலே யாருமில்லை அரியவனே ஆதலினால் இந்த நூலில் ஆதரவே செய்யாமல் அனைத்தும் தள்ளி நிர்மலமாம் இந்நூலே முமுட்சுவெல்லாம் நிதந்தவிராத அபியாசம் செய்ய வேண்டும் சாற்றியிடும் இந்நூலே சாஸ்திரங்கள் சகலத்தும் சாரமதாம் சித்தாந்தங்கண் வேற்றுமையில் இந்நூலே வேதாந்தங்கள் வேதங்கள் அனைத்தினுக்கும் சித்தாந்தம் காண் போற்றியிடும் இந்நூலே பூன்ற போதும் பொருந்தியுள்ள பெரியோரின் சித்தாந்தம் காண் ஏற்றியிடும் இந்நூலே இணையன்ற யமதீசன் யமக்கருளும் சித்தாந்தம் கண் சகலவித குஹ்யத்துங்குஹ்யமீதே சாரங்கள் அனைத்திற்கும் சாரமீதே அகிலவித உலகத்தும் அரியதீதே அத்தியந்த அதிசயமாம் பொருளுமீதே நிகிலவித சம்சயமும் தவிப்பதீதே நிச்சலமா நிச்சயமும் அளிப்பதீதே இகழ்வு தரும் துவைத்தமெல்லாம் தொலைப்பதீதே இருமையிலா சகஜ நிலை இசைப்பதீதே மாதவனே வெகு விதமாய் விளம்பி என்ன மண்ணுலகில் விண்ணுலகில் எவ்விடத்தும் சாதகமா நூல் இதுதான் சார்வதற்கு சாலவுமே அரிதாகும் சத்தியம் தான் வேதமுடு ஸ்முதிதி காசமாதி வெகுவிதமாம் நூலுக்கும் சாரமீதே ஓதியவின் நூலுக்கு சமானமாக ஒரு நூலும் உலகத்தில் இல்லை முன்னொரு கால் என் தந்தை உலகில் யாரும் முக்தராயின் நூலால் முடியா நிற்பர் என்ன மனம் தனில் ஐயம் இசைந்தோனாகி இது திருடி பார்க்கடலில் எரிந்தான் பின்னர் அன்ன செயல் அறிந்துடனே யான சிந்தின் அலைகளினால் தீரத்தில் ஒதுக்கப்பட்ட இன்னதனை கொணதலுமே என்னை நோக்கி எனது பிதா மற்றும் மிக முனிவு செய்தான் அன்று முதல் யானந்த உலகம் வீட்டி அதிசயமாம் கேதாரஸ்தலமடைந்தேன் இன்றுனது பக்தியினால் இந்த நூலை யாவர்க்கும் ஹிதமாக இசைக்கலானேன் அன்றியும் இந்நூல் பொருளை அறிவதற்கும் அறிந்தபடி அதிகாரி கருவதற்கும் துன்றிய இவ்வுலகத்தில் ஆறுமில்லை தூய பரபோத மிக அரியதன்றோ அத்தியந்த அதிசயமா அதிசயமாமகட ஞானோ அப்படியே இந்நூலும் அதிசயம்தான் அத்தியந்த அதிசயமாம் இந்த நூலை ஐயமர அறிபவனும் அதிசயம்தான் அத்தியந்தம் அதிசயமாம் இந்த நூலை அருளுடனே அதிசயம் தான் அத்தியந்த அதிசயமாம் இந்த நூலை ஆதரவாய் கேட்பவனும் அதிசயம் தான் மாதவனே இந்நூலை கேட்கத்தக்க மாசற்ற மாணக்கண்ணரியனாவன் சாதகமாம் இந்நூலை உபதேசிக்கும் சத்குருவும் சாலவுமே அரியனாவன் பேதமுராயின் நூலின் புத்தகத்தை பெற்றவரும் மெத்தவுமே அறியராவர் ஓதிய இவ்ஹேதுவினால் இந்நூல் எங்கும் உரமாக பிரசித்தி மேவவில்லை பல ஜனன தனுஷ்டித்த அறங்களெல்லாம் பக்குவமாய் பாவங்கள் அனைத்து நீங்கி இலகிய தன் சொருபநிலை இசையத்தக்க இனி பிறவா முடிவான ஜென்மத்தில் தான் சலனமெல்லாம் அரணீக்கி அகண்டமாக்கும் சக்தியுளையின் நூலை சாரலாகும் மலினமுறாயின் நூலை சார்ந்தோருக்கு மறுபிறவி மிலை மகேசன் ஆணை எவ்விதமா மகிமையுள இந்த நூலை யாவர்க்கும் ஹிதமாக அருளினாலே திவ்ய மங்களவடிவாய் எழுந்த ஈசன் திகழ்வுறவே முன்னமெனக் கருளி செய்தான் அவ்விதமே யானும் இதை கருணையாலே அழுத்தமுற நிதாக நின குபதேசித்தேன் செவ்வியதாம் இந்நூலை சேர்வோரெல்லாம் சின்மயமாம் பரபிரம்ம சொருபமாவர் புகழ்வதெல்லாம் புகன்றனன் யான் இனி எங்கேனோ போதுமென முனிவன் புகழலோடும் மகிமை மிகும் வசனமிதை நிதகன் கேட்டு மகிழ்வு மிகுந்த ஆனந்த பாஷ்பம் கூர்ந்து மிகவும் உறும் பக்தியினால் மெய் விதித்து மெத்தவுமே வினயமுடன் வணங்கி ஏத்தி பகரல் உற கண்டமுமே தகுதழுத்து பரவசனாய் இவ்வசனம் பகர்கின்றானால் அரியவனா பெருமையூறும் போதம் பெற்ற ஆசிரிய நினது திருட கருணையாலே சிறியமதி பொருந்திய யான் சிறுமை நீங்கி சின்னமில அகண்டபரி பூன்றமானேன் பெறவரிதான் என்னுடைய தரிசனத்தால் பிறவி இதில் பெறுவதெல்லாம் பெற்றோனானேன் உற அரிதாம் உனதருளால் செய்வதெல்லாம் ஓனமர செய்து முடிந்தோனுமானே தேசிக நீ அருளியதாம் வசனங்கட்குள் திருடமான ஒரு வச்சன மனநங்கொண்டே பாசமெலாமர நீக்கி பரமானந்தம் பற்றினாய் பரபிரம்ம சொருபமானேன் ஆசினிலென்பவ துன்பம் அனைத்து நீக்கி அகண்ட சுகம் அருளிய நின் கருணை என்னே பேசியதில் அணுவேனும் ஐயமில்லை பெரியோய் நின் பெருமை இதை என் சொல்வேன் யான் கருணையினால் அருளிய நின் உபகாரத்தின் கைமாறி உலகத்தில் எங்குமில்லை குருபரனே உனதுபய பாத போதை குறித்தடியே நான் தவிதம் வணங்கல் செய்வேன் பரிவுடனே வணங்குதலும் உபச்சாரம் தான் பரமார்த்த தசையில் ஒரு வனங்கள் உண்டு சர்வமுமே பிரம்மமலால் பரமார்த்தத்தில் சாருமொரு பேதமுமே இல்லை என்றே தேசிகனின் கருணையினால் யானடைந்த திவ்யமாம் சுவானுபவ திருஷ்டி தன்னில் பேசியிடும் நானும் இல்லை நீயுமில்லை பெருமையுடன் பேசிய இந்நூலுமில்லை பாசமுறும் ஜீவனிலை ஈசனில்லை பகுப்புற்ற பார் முதலாம் ஜெகத்துமில்லை ஆசிரிய அகிலமுமே அகடகார மானபர பிரம்மமலாதயலை இல்லை குருவரனின் கருணையினால் யானடைந்த கூறுபட அகண்டபர திருஷ்டி தன்னில் சர்வமுமே பரபிரம்ம சொரூபமல்லால் சர்வமென பெரிதாக சிறிதுமில்லை பிரம்மென சர்வமென வேறு வேறாய் பேசிய இப்பலவிதமாம் சொல்லவும் இல்லை ஒரு பொருளும் ஒரு காலும் எங்கும் இல்லை உள்ளதெல்லாம் உணர்வுருவாம் பிரம்மம் ஒன்றே வேகமுற தோற்றியிடும் அகம் ரித்தி எகிர்முகமாய் தோற்றியிடும் இதம் ரித்தி தேக முதல் அகமென்னும் துவைத விருத்தி திகை சாட்சி அகமென்னும் சாட்சி விருத்தி ஏகபரம் அகமென்னும் அகண்ட விருத்தி இவ்விதமாம் சோகமுரா சுத்த பர சொருபம் ஒன்றே சுயஞ்சோதி வடிவாக ஜொலிக்குதந்தோ நின்னருளால் என் மனதில் நிகழ நின்ற நிகிலவித பேதமோ க்ஷணத்தில் நீங்கி இன்னதன எம்பவோனா கடமான என் சொருப நிஷ்டையினை யான் அடைந்தேன் பன்னியதில் அணுவேனும் ஐயமில்லை பரகுருவே என அன்போடு இறங்கி ஏத்தி தன்னுடைய சகஜ நிலை தன்னில் அன்னோன் தடையறவே சுகமாக தனித்திருந்தான் அரிய சிவன் கருணையும் அவ்வடிவையான ஆசிரியன் கருணையமிங்கடைந்தோருக்கே திருஷ்யாமாம் ஜீவ பர ஜெகத்தின் தோற்றம் தினையளவும் திகழாமல் உடனே நீங்கி பிரிவு பெற அகண்டபர நிஷ்டை கூடும் பேசியது சத்தியமே என்று கந்தன் உரிய பரமாத்தத்தை ஜெய்கிஷவ்யர்க்கு ஓதியவாறகிலர்க்கும் உரைத்தான் சூதன் அகில பூரணமான பரம்பொருள் அன்றி அந்நியமில்லை அனைத்துமே நிகில பூரணமான பரம்பொருள் நீயதேயன நிர்ணயம் போதலும் சகல நூலினூ நூலிது மெத்தவும் சாரமென்றிதன் மேன்மையுரைத்தலும் புகழுமானந்த தாண்டவமாடுனம் பூரணேசன கண்ட சொரூபமே நம் பூரணேசன கண்ட சொரூபமே